والصلاة والسلام على من من لا نبي بعده أما بعد فأعوذ بالله الشيطان الرجيم بسم الله الله الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل ولا تلقوا بأيديكم إلى التحلقة صدق صدام فاسارے அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் ஹதரத் முகமது சல்லாஹு அலை வசல்லம் தன்னுடைய அறுபத்தி மூணு வருட வாழ்க்கையில் நபித்துவத்தின் இருபத்தி மூணு வருட வாழ்க்கையை மக்கத்திலும் மதீனத்திலும் கழித்திருக்கிறார்கள் அவர்கள் தனிமையில் மக்களை விட்டு ஒதுங்கி ஹிரா குகையில் இருந்ததென்பது அது மிக சொற்பமான காலம் என்பதாக கருதப்படுகிறது நபியவர்களுடைய நபித்துவத்திற்கு நபித்துவத்துக்கு முன்பும் நபியவர்களுடைய நபித்துவத்திற்கு நபித்துவத்துக்கு பின்பும் நபியவர்கள் மனிதர்களுடன் சேர்ந்துதான் வாழ்ந்தார்கள் அவர்கள் துறவித்தனத்தை போதிக்கவும் இல்லை துறவிகளாக வாழ வேண்டும் என்று நவியவர்கள் மக்களை வழிகாட்டவும் இல்லை லா ரஹ்மானிய தஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவித்தனம் என்பது கிடையாது என்பதை நபியவர்கள் மிக தெளிவாக போதித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தீனை சுமந்து வந்த செய்யதுல் கவுனை தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வருகை மிக சிறப்பான வருகையாக அமைந்திருந்தது அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது மிக குறிப்பாக தன்னுடைய அறுபத்தி மூணு வருட வாழ்க்கையில் நபி அவர்கள் தனிமையில் ஒதுங்கி ஒரு துறவியை போன்று எல்லாத்தையும் விட்டுவிட்டு வாழ்ந்தார்கள் என்பதை கிடையாது மக்களுடன் சேர்ந்து மக்களால் ஏற்படக்கூடிய இன்னல் துன்பங்களை கஷ்டங்கள் தொல்லைகளை முகம் கொடுத்து யார் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளுடன் சேர்ந்து கலந்திருந்து பொறுமையாக இருப்பார்களோ அவர்கள் சிறந்தது என்பதாக சிறந்தவர்கள் என்பதாக நபி அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார் யாருக்கு சோதனை வரும் பொழுது ஒதுங்கி விடாமல் சோதனை முகம் கொடுத்து அந்த வரக்கூடிய சோதனையை பொறுமையாக சந்தித்து நிதானத்துடன் செயல்படக்கூடியவர்களுக்கு நபியவர்கள் நன்மாராயம் சிறந்தவர்கள் என்பதாக பாராட்டியிருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே நபியவர்கள் முஸ்லிம்களுடன் யூதர்களுடன் கிறிஸ்தவர்களுடன் மஜூசிகளுடன் என்று முனாஃபிக்கிங்கள் இப்படிப்பட்ட பல வகையான மக்களை நபியவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அனைவர்களையும் முகம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களால் வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்களை நபியவர்கள் சமாளித்திருக்கிறார்கள் சந்தித்திருக்கிறார்கள் இதுவே நமக்கு நபியுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பிரதானமான பாடமாக இருக்கிறது மக்கத்து வாழ்க்கையில் நபியவர்களுடைய சிறிய தந்தையாக இருந்த அபு தாலிப் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த அபுல் அஹப் இன்னும் நிறையவர்களுடைய இனவந்துகள் சூழல்ல வாழக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீன்களாக வாழ்ந்தார்கள் அந்த முஷ்ரிக்கீன்கள் ஸ்லாட்சை ஏற்றுக்கொண்ட மறுத்து அவர்கள் ஸ்லாட்சுக்கு எதிராக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹ் அலை வசல்லம் எந்த அளவு சகிப்பு தன்மையுடன் பொறுமையுடன் அதை முகம் கொடுத்தார்கள் என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் படித்திருக்கிறோம் இஸ்லாம் ஒரு வரலாறுள்ள மார்க்கம் இஸ்லாம் வெறுமனே கதைகளை முன்வைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல மனிதர்கள் மூலமாக ஒரு வாழ்க்கை திட்டத்தை முன்வைக்கிறது அந்த வாழ்க்கை திட்டம் அதை மிக படிப்பினை உள்ளதாக எல்லா சந்தர்ப்பத்திலும் மனிதனுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது வசூசல்லா செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில் நபியவர்கள் யகூதிகளுடன் சேர்ந்திருந்தார்கள் முஸ்லிக்கியங்களுடன் சேர்ந்திருந்தார்கள் இன்னும் கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள் அதிலும் மிக பயங்கரமான முனாஃபிக்கின்களுடனும் நபியவர்கள் சேர்ந்திருந்திருக்கிறார்கள் அவர்களால் நபியவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் ஏராளம் குரானிலும் ஹதீஸ்களிலும் இது மிக தெளிவாக அல்லாஹு தாலா குரானில் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் மூலமாக சஹாவாக்கள் அந்த ஹதீஸ்களை ரிவாயத் செய்யும் பொழுது மிக தெளிவாக இந்த அடிப்படையை முன்வைத்திருக்கிறார்கள் அதனால் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே நாம் ஒரு வரலாறுள்ள சமூகம் நம்முடைய வரலாறு மிக அடிப்படையானது நம்முடைய தீன் இந்த மனிதனுடைய பேராலும் உண்டாக்கப்பட்டதல்ல நம்முடைய தீன் அகீதா என்ற ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாம் என்ற ஒரு அடிப்படை தான் தீனாக இருக்கிறது கனியமானவர்களே இந்த தீனை பெற்ற நாம் ஒரு நீண்ட வரலாறை பெற்ற நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் மிக நம்பிக்கை இழக்காமல் நாம் நம்முடைய விரோதிகளை அடையாளம் கண்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வெறுமனே வெளியில் உள்ள விரோதிகளை விரோதிகளாக கருதி கொண்டு தனக்குள்ளுக்குள்ள விரோதிகளை விரோதிகளாக காணாமல் இருப்பதுதான் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை என்பதாக வரலாறு நெடுகிலும் இதை எச்சரிக்கையாக செய்து வந்திருக்கிறார்கள் உலமாக்கள் இதை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் யூதர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் அல்லது வெவ்வேறு மதத்தில் உள்ளவர்களை விரோதிகள் எதிரிகள் என்று மாத்திரம் கண்டுவிட்டு அடிப்படையான தன்னுடைய தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விரோத தன்மையை மனிதன் மறந்து விடுவதுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆகப்பெரிய ஆபத்து என்பதாக உலமாக்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ஒரு ரசூசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மக்காவுக்கு இஸ்லாம் தந்த தூதை சொல்வதற்கு நபையவர்கள் உத்தேசித்த பொழுது அந்த மக்கத்தின் மலை மீது ஏறிழிந்து மக்கத்து மக்களுக்கு நபையவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் மக்காவுடைய வழக்கம் இருந்தது அரபுலகுடைய வழக்கம் இருந்தது ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் மலை மீது ஏறி நின்று யார் சபாஹா என்று அவர்கள் குரல் எழுப்பி இதோ உங்களுக்கு அபாயம் வந்துவிட்டது என்று எச்சரிக்கை செய்வார்கள் ரசூசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அன்று மக்கத்தின் மீது மக்கத்தின் மலையின் மீது ஏறி நின்று மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை மக்களுக்கு சொன்ன அந்த எச்சரிக்கை அது அன்றைய ஜாகியத்துடைய காலத்தில் குறைசிகளாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு மாத்திரம் உள்ளது அல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹுடைய அனைத்து படைப்புகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை அமைய வேண்டும் என்பதுதான் இன்று நான் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விடயம் மேலான சகோதரர்களே செல்லம் அவர்கள் உங்களுடைய பகைவன் இதோ வருகிறான் பகைவன் இதோ இந்த மலைக்கு பின்னால் இருக்கிறான் இந்த பகைவனை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்று ஆயத்தமாகுங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று நபியவர்கள் சொன்ன பொழுது எல்லோரும் ஏக மனதாக இதுவரைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த இறுதி தூதராக வந்திருக்கக்கூடிய நபி அவர்களுடைய முன்னைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ரசூசல்லாஹலை செல்லம் அவர்களுக்கு சொன்ன போதனை என்ன உங்களுடைய கொள்கை உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வணக்கம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய அனைத்து கலாச்சாரங்களும் உங்களுடைய அனைத்து அன்றைய வாழ்க்கையும் உங்களுடைய பண்புகளும் உங்களுடைய பண்பாடும் உங்களுடைய குணமும் மாற வேண்டும் என்று இஸ்லாமிய வாழ்க்கையை நபி அவர்கள் முன்வைத்தார்கள் அதுதான் உங்களிடத்தில் நாம் எதிர்பார்ப்பதை உங்களுக்குள்ளே அல்லாஹுடைய என்பதாக குரான் மிக தெளிவாக முன்வைக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எம்முடைய விரோதி எங்களுடைய எதிரி எமக்குள்ளால் இருக்கிறான் குர்ஆன் இதை சொல்கிறது فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون அவர்களுடைய அவர்களுக்கு அச்சம் அபாயம் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்புவார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் மிக கடினமானதாக கல்லெஞ்சம் உள்ளதாக மாறிவிட்டது ஷேதான் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அலங்கரித்து காண்பித்திருக்கிறான் என்பதாக புறான் சொல்கிறது ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் ஆபத் என்று கருதுவது அதற்கு பிறகு தன்னுடைய மனோச்சையின்படி வாழ்வது என்பதை இஸ்லாம் காட்டும் முறை அல்ல மேலான சகோதரர்களே இஸ்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டலை நமக்கு முன்வைத்திருக்கிறது ரசூசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படையை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதுதான் நபி அந்த அன்று செய்த எச்சரிக்கை மக்கத்து மக்களுக்கு உங்களுடைய ஜாகியத்திலிருந்து நீங்கள் மாற வேண்டும் அஃபா என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது மாத்திரம் அல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதை கொள்ள வேண்டும் உங்களுடைய இமானுடைய உறுதி உங்களுடைய அக்கீதா ஏகத்துவம் உங்களுடைய ஆகரத்துடைய சிந்தனை நாளை மறுமையில் அல்லாவின் முன்னிலையில் நாம் சமர்ப்பிக்கப்படுவோம் சராத் என்ற அந்த அல்லாவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய அந்த பாலத்தை கடக்க வேண்டும் நாம் மீதானில் அங்கு தராசில் எங்களுடைய அமல்கள் நெருக்கப்படும் நாம் சொர்க்கம் அல்லது நரகத்தை சந்திக்க போகிறோம் நாம் செய்த ஒவ்வொரு அமலும் அங்கு முன்வைக்கப்பட போகிறது நாம் எந்த தீனை சுமந்திருக்கிறோமோ அந்த தீனுக்குரிய அமானிதத்தை நாம் ஒப்படைத்தோமா இல்லையா என்பதை மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது மேலான சகோதரர்களே பெரியார்களே வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் மனித வாழ்க்கையில் ஏராளமாக கடந்திருக்கிறது முஸ்லிம்கள் வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் சோதனைகள் வரும் போகும் அதுதான் இஸ்லாமிய வரலாறு அதை முன்னாலும் அப்படிதான் பின்னாலும் அப்படிதான் நபியுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்ன சோதனைகளை தான் முஸ்லிம்கள் சந்திக்கவில்லை அதை பதிலுடைய கட்டமாக இருக்கலாம் உகதுடைய அந்த யுத்தமாக இருக்கலாம் அது சந்தக்குடைய அந்த சந்தர்ப்பமாக இருக்கலாம் அது ஹைவருடைய அந்த மிக பயங்கரமான ஒரு சூழலாக இருக்கலாம் தபூக்காக இருக்கலாம் அது யமாமாவாக இருக்கலாம் அது எர்மூக்காக இருக்கலாம் அந்த ரசூசல்லா அவர்களுடைய வஃத்துக்கு பிறகு வந்த அஸ்வத் அனுசி இன்னும் முசைலமா கத்தாவ் என்ற பொய் நபியவர்களுடைய அந்த தோற்றங்களாக இருக்கலாம் ஏர் மேடு பள்ளங்களை போன்று உலகத்துடைய வரலாறுகள் அது மாறிக்கொண்டே இருக்கிறது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் தலை கப்பலுக்கு கடலில் இருக்கும் பொழுது தண்ணீரால் வரும் ஒரு சோதனை அதே கப்பலுக்கு அந்த கப்பலுக்குள்ளே ஓட்டை போட்டால் அந்த ஓட்டையின் வழியாக வரும் தண்ணீர் அதில் வரக்கூடிய ஒரு சோதனை மேலான சகோதரர்களே கடலுடைய தண்ணீர் வருவதை சோதனை போன்றுதான் அந்த கப்பலுக்குள்ளே வரக்கூடிய ஓட்டை அந்த ஓட்டையால் வரக்கூடிய சோதனையின் அலட்சியம் செய்யும் பொழுது தண்ணீருக்குள்ளே அந்த கப்பல் மூழ்கது போன்றுதான் மனிதன்ல வரக்கூடிய ஓட்டையை மனிதன் சீர் செய்யாத வரைக்கும் மனிதனுடைய சீர்திருத்தத்தை உலகத்தில் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது இன்றே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீரான பாதையில் ஆக்கிக் கொள்ளாவிட்டால் அது தற்கொலை செய்வதற்கு சமமாக இருக்கும் என்று குரான் நமக்கு ஒரு தெளிவான போதனை தருகிறது சூரத்துல் பக்கரா இதை நமக்கு அறிவிக்கிறது தற்கொலை என்பதை நாம் வெறுவனை ஒரு மனிதன் கயிறை கட்டி தூக்கில் தன்னை போட்டுக் கொள்வதாக மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது தற்கொலை என்பது ஒரு கத்தி எடுத்து குத்திக் கொள்வது மாத்திரம் தற்கொலை அல்ல இதை விட பயங்கரமான ஒரு தற்கொலை என்பதாக எச்சரிக்கை செய்கிறது கண்ணியமான சகோதரர்களே பல வகையான தற்கொலைகள் இருக்கிறது ஒரு சுயசைட் என்பது குரான் சொல்லக்கூடிய தற்கொலையை கவனமாக கேளுங்கள் சூரத்துல் பக்கராவுடைய இந்த ஆயத்தை ஒரு தாதை அபு ஐயூப் அன்சாரி சஹாபி முன்னிலையில் துருக்கியுடைய அந்த குஸ்துந்தினியாவுடைய யுத்தத்தின் பொழுது ஓதுகிறார் அவர் அல்லாவின் பாதையில் செலவழிங்கள் நீங்கள் உங்களை அறிவில் போட்டுக் கொள்ள வேண்டாம் என்ற இந்த குரானுடைய திருவசனம் ஓதப்பட்டது அபு ஐயூப் அன்சாரி ரவியல்லான் அவர்கள் ஒரு சிறந்த சகாவி நவியவர்கள் மதியனாவுக்கு வந்த பொழுது அவர்களுடைய வீட்டில் தான் இறங்கினார்கள் ஒட்டகம் அவர்களுடைய வீட்டின் பக்கத்தில் போய் அமர்ந்தது நவியவர்கள் அங்கு இறங்கினார்கள் நவியவர்களை மிக வரவேற்று சண்டை செய்த ஒரு சகாபிதான் அவர்கள் பசியின் பொழுது நபி அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது ஆட்டை அறுத்து நபி அவர்களுக்கு அவர்கள் எப்படி உபசரித்தார்கள் நபி அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த வகையில் நபி அவர்களை கௌரவித்தார்கள் என்பதை நாம் வரலாறில் படித்திருக்கிறோம் அபு ஐயூப் அன்சார் இறுதியிலான அவர்கள் அவர்கள் முதிர்வை அடைந்த பொழுது வாலிபத்திலும் வயோதிபத்திலும் அல்லாவின் பாதையில் வெளிக்கிளம்ப வேண்டும் என்ற இந்த குரானுடைய திருவசனம் அவர்கள் ஓதியவர்களாக வெளியேறி சென்றார்கள் அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் இந்த ஆயத்தை ஓதுகிறார் நீங்கள் அல்லாவின் பாதையில் தைரியமாக செலவழிங்கள் உங்களுடைய கரங்களை அழிவில் போட்டுக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் அந்த யுத்தத்தில் நுழைந்து உங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அங்கு அவர்கள் ஓதிய பொழுது அபு ஐயூப் அன்சாரி அவர்கள் சொல்கிறார்கள் இதை உங்களுக்கு இறக்கப்பட்டதல்ல இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் மதீனாவில் இருந்தோம் மதீனத்து வாழ்க்கை வாழ்ந்தோம் மதீனாவில் இருந்தது என்பது நாம் பலத்த சோதனை முகம் கொடுத்தோம் யூதர்கள் ஒரு புறம் முனாபிகங்கள் மறுபுறம் முஸ்லிம்கள் மறுபுறத்தில் பொருளாதார நெருக்கடி நமக்கு அதிகரித்தது அல்லாவின் பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை வந்து கொண்டே இருந்தது அல்லாஹுடைய வீருக்காக களிமத்துள்ளா இல்லையா அல்லாஹுடைய கனிமா உயர வேண்டும் என்பதற்காக நாம் அல்லாவின் பாதையில் செலவழித்துக் கொண்டே இருந்தோம் கனிவான சகோதரர்களே பெரியார்களே அந்த நேரத்தில் அல்லாஹு சாலாவுடைய அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் வெற்றியை கொடுத்தார் மக்கத்து வெற்றி கிடைத்தது மக்காவை கைப்பற்றினார்கள் சகாபாக்கள் நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் யாரு சொல்லலாம் இதோ பலத்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் நாம் மதீனாவில் என்னென்ன வகையில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ மதீனா உங்களுக்காக அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்திருந்தது மதீனாவுடைய வீடுகள் உங்களுடைய வீடுகளாக மதீனத்து மக்கள் உங்களுடைய மக்களாக எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருந்தோம் மினாவுடைய மைதானத்தில் நாம் செய்து கொண்ட அந்த பயத் பயத்தில் அக்கவா அதில் உறுதியாக இருந்தோம் நபிய நீங்கள் வரக்குலகமான் என்ற இடத்தில் போய் எங்களை குதிக்க சொன்னாலும் நாம் அந்த கடலில் குதிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அந்த அப்பாஸ் அவர்கள் முஸ்லிம் அல்லாத நேரத்தில் எங்களை தட்டி கேட்ட பொழுது நாம் துணிச்சலாக உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னோம் உங்களுக்கு நாம் எதை தரவில்லை எதையும் தர ஆயத்தமாக மதுரையும் நாம் சமாளித்தோம் உகதலையும் நாம் சந்தித்தோம் கந்தக்கையும் நாம் அங்கு முகம் கொடுத்தோம் தபுக்கு அழைத்த பொழுதும் எங்கள மூணு பேர் தான் பின்வாங்கினார்கள் முப்பதாயிரம் பேர் நாம் படையெடுத்து வந்தோம் உங்களுக்கு நாம் நீங்கள் எங்களுக்கு தந்த நான் நான் நபியவர்கள் உங்களுடன் வாழ்ந்து உங்களுடன் மறந்துட்டேன் அல் மகையா மகையாக்கும் அல் மமாத்து மமாத்துக்கும் என்று நீங்கள் எங்களுக்கு நன்மாராயம் தந்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து விட்டோம் நகம் சிலையும் போன்று மேலியில் உள்ள ஆடையை போன்று நபியவர்கள் அன்சாரிகளுடைய நன்மாராயங்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள் நபியர் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்களிடத்தில் வந்து நாம் மதீனத்து வாசிகள் சொன்னோம் யார சொல்லலாம் நாம் அக்கீதா விசுவாசத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை நாம் வணக்கத்தில் தொழுகையில் அலட்சியமாக இருக்கவில்லை எங்களோட இருந்த முனாஃபிக்கீன்கள் கூட சுபகுடைய இஷாவுடைய தொழுகை விடமாட்டார்கள் செலவழிங்கிருந்து வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய எதையும் நாம் கொடுத்து எந்த அளவுக்கு செலவழித்திருக்கிறோம் என்றால் போர்களத்தில் அவர்கள் எந்த எந்தெந்த வகையில் செலவழிக்க வேண்டுமோ செல்வத்தினால் உடலால் பொருளால் அந்த ஹன்சா ரதி அல்லாஹ் என்ற பெண்மணி தன்னுடைய நாலு புதல்வர்களையும் அழைத்து அல்லாஹுடைய பாதையில் எப்படி நீங்கள் மரணிக்க வேண்டும் நான் நாளைக்கு இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கிறோம் எங்களுடைய பெண்கள் பெண்களாக மட்டும் இருக்கவில்லை அவர்கள் துணிச்சல் உள்ள பெண்களாக இருந்தார்கள் இமானி உணர்வுள்ள பெண்களாக இருந்தார்கள் அல்லாவின் வாக்குறுதிகள் மீது நம்பிக்கையுள்ள பெண்களாக இருந்தார்கள் ஆகரத்துடைய அந்த பற்றுள்ள பெண்களாக இருந்தார்கள் அந்த உம்பு ஹக்கீம் ரதி அல்லாஹு அண்ணா உம்மு ஐமன் ரதி அல்லாஹு அண்ணா உம்மு தர்தா ரதி அல்லாஹு அண்ணா உம்மு ஷரீக் ரதி அல்லாஹு அண்ணா உம்மு வரக்கா ரதி அல்லாஹு அண்ணா குரானை மரணம் செய்த பெண் உம்மு ஷரீக் இஸ்லாம் தீனை அல்லாவுடைய நிலைநாட்டிய பெண் உம்மு அல்லாஹ் அன்ஹா உம்மு ஐமன் நபி அவர்களுடைய உம்மி பாத உம்மி என்ற தாய்க்கு பிறகு தாயாக இருந்த என்ற அந்த வரலாறை அந்த அன்சாரி சகாபாக்கள் முன்வைத்தார்கள் முன்வைத்து விட்டு சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் நாம் வியாபாரத்தை மாற்ற வந்த பொழுது வட்டி வேணாம் என்று சொன்ன பொழுது வட்டியை விட்டு ஒதுங்கினோம் முற்றுமுழுதாக ஒழித்தோம் மதுபானம் வேண்டாம் என்று சொல்ல பொழுது நதியாக ஓட வைத்தோம் ஹிஜாப் வேணும் என்று சொல்ல பொழுது ஹிஜாபுடைய கட்டளைகளை எடுத்து வாழ்ந்தோம் கண்ணியமான நபி அவர்களே இவரெல்லாம் செய்த நாங்க ஸ்நாத்தை விட்டு தூரமாக மாட்டோம் வீரை விட்டு தூரமாக மாட்டோம் அல்லாவுடைய கட்டளை விட்டு தூரமாக மாட்டோம் ஒரு கொஞ்ச நேரம் நாங்க கொஞ்சம் எங்கட வீட்டை எங்கட தொழில நாங்க இவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம் இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு லீவ் ஒன்று தாங்க எங்களுக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தாங்க என்று கேட்டதுதான் குரான் தற்கொலை என்று சொல்கிறது சுயசைடு என்று சொல்கிறது துல்கு ஐதீக்கும் என தகலுக்கா குரான் அதை சுயசைடுக்கு ஒப்பிட்டிருக்கிறது மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய உணர்வுடன் எல்லா காலத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும் சோதனை வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் தான் விழிப்பாக இருப்பதை சோதனை முடிந்துவிட்டது என்பதற்காக வேண்டி துணிச்சலாக அல்லாவுக்கு மாறு செய்ய தான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து வாழ்வதை அது ஒரு போதும் அங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது இந்த சஹாபிக்கு இந்த குரான் சொல்லக்கூடிய ரெண்டு எச்சரிக்கைகள் ஒன்று ஒரு மனிதன் சஹாபி அவர்கள் சஹாபாக்கள் ஒருபோதும் அப்படி நடந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இப்படி ஒரு சின்ன ஓய்வு ஒரு மனிதன் கலைப்படையும் பொழுது ஓய்வு பெறுவது வழக்கம் அவர்கள் ஸ்நாத்தை விட்டு தீரை விட்டு தூரமாக சில கட்டளைகளை விடுவதற்காக கேட்கவில்லை அவர்கள் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தானே தீன்ல மற்றவர்கள் இருக்க போல நாங்க கொஞ்சம் பின்னுக்காக இருந்தானே என்று ஷெய்தான் சில எண்ணங்களை போடுவதுண்டு இந்த தீன் என்பது அது மீனொண்டு செத்தா அந்த அந்த களத்திலிருந்து அந்த ஹவுல்ல இருந்து தூக்கி வீசுறது போலதான் மேலான சகோதரர்களே சமுதாயத்தில் ஒரு மனிதன் கெடக்கூடிய நேரத்தில் அதை தூக்கி அப்புறப்படுத்தி விடலாம் ஆனா சமுதாயமே கெட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த சமுதாயம் எப்படி இந்த உப்பு கெட்டதுக்கு சமமாகி விடுகிறது உப்பை கெட்டு விட்டால் உப்புடைய தன்மை அந்த உணவில் இருக்க மாட்டாரே முஸ்லிம்களே ஸ்நானத்தை இழந்து விட்டால் கண்ணியமானவர்களே அங்கு தீன் அந்த தீனுடைய அடிப்படை இல்லாத ஒரு பயங்கரமான சோதனை உண்டாகி விடுகிறது அதனால் எப்பொழுதும் விழிப்புடன் எப்பொழுதும் ஜாக்கிரதையுடன் எப்பொழுதும் தன்னுடைய அடிப்படையுடன் வாழ வேண்டும் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தானும் இஸ்லாமிய உணர்வுடன் வாழ்வதோடு மற்றவர்களுக்கும் இந்த வாழ்க்கையை முன்வைக்க வேண்டும் குரான் என்ன சொல்கிறது மேலான சகோதரர்களே தன்னுடைய வாழ்க்கை லக்கத வசரக்கும் எல்லாம் விவாதத்தின் கதீரத்தினே அவமகுனையும் إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين سورة التوبة الله رب العزة இதை எச்சரிக்கையாக சொல்கிறார் புனையினுடைய அந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள் புனையுடைய சந்தர்ப்பத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த நீங்கள் தோல்விக்கு காரணம் என்ன உங்களிடத்தில் வந்த அந்த ஒரு ஒரு எண்ணம் நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாகி விட்டோம் என்பது எண்ணிக்கையில் அதிகமாகி விட்டோம் என்பது நாம் செய்துவிட்டோம் என்பது நாம் செய்தது போதும் என்பது அந்த உணர்வுகள் இருக்கிறதே அது மனிதனை அழித்து விடுகிறது மனிதனை பெரும் ஆபத்தில் ஆக்கிவிடுகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது எப்பொழுதும் அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக நிறைவேற்றுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையாக இருக்கிறது மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுடைய கட்டளைகள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உலகத்தில் எந்த பகுதியிலும் சிறுபான்மை நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பல வகையான சோதனைகள் இருக்கும் அந்த சோதனைகளை முஸ்லிம்கள் அல்லாவுடைய கற்றலை முன்வைத்து அதை சமாளிக்க வேண்டும் முகம் கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை மறந்துவிடக்கூடாது மிக வெளிப்பாக மிக துணிச்சலாக இஸ்லாமிய அந்த கறவைகளை எடுத்து வாழ வேண்டும் அதற்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் செல்லும் யூதர்களுடன் எப்படி பழகி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுடன் எப்படி பழகி இருக்கிறார்கள் அந்த நசராணிகளுடன் முஸ்லிக்கீன்களுடன் நெருப்பு வணங்குகளுடன் நெருப்பை வணங்குகிறார் சல்மான் பாரிஸ் ஈரானில் நெருப்பு வணங்க முடியாது என்று அவருடைய மனம் தடுக்கிறது அதை விட்டுவிட்டு மதியிலாக்கு வருகிறார் மதீனாவின் ரசூசலால் செல்லும் அந்த சல்மான் பாரசியை வரவேற்பதற்கு அவர்கள் தைரியமாக வரவேற்கிறார்கள் துவா செய்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் இருநூத்தி ஐம்பது வயதை அடைந்த நெருப்பு வணங்குவதில் ஈடுபட்டிருந்த அந்த பரம்பரையை நெருப்பில் வணங்கக்கூடிய பழக்கத்தில் உள்ள அந்த மனிதருக்கு இஸ்லாம் என்ற இந்த ஜோதி இந்த ஒளி கிடைக்கிறது எங்களுடைய வெற்றி பெட்ரோல் அல்ல முஸ்லிம் உலகத்துக்குரிய வெற்றி அது பெட்ரோல் கிடைத்திருப்பது என்பது அல்ல முஸ்லிம் உலகத்துக்குரிய வெற்றி குரானும் ஹதீஸும் அந்த ஒளியை பெற்றிருப்பது மேலான சோதர்களே சாபாக்கள் உலகத்தில் போய் இந்த தீனை இஸ்லாம் என்று இந்த அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் ருஸ்தும் மண்ணிடத்தில் போய் அந்த ஆமீர் என்பவர் அழிப்பிருக்கிறார் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக என்ற அந்த அடிப்படையை அவர்கள் புரிய வைத்தார்கள் அதனால் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தாலா சூரத்துல் கௌசர் இன்னா ஆசைனா கல் கௌசர் என்ற இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான் எங்க மக்கால அந்த சிறுபான்மை முஸ்லிம்கள் சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழும் மக்காவில் நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக இறக்கி வைக்கப்பட்ட சூறா தான் இந்த சூறா இந்த சூறாவில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார் உங்களை இழிவுபடுத்த உங்களை நோவிக்க உங்களை கஷ்டப்படுத்த முயலக்கூடியவர்களுக்கு இதோ எச்சரிக்கை சிறுபான்மை மக்களே தைரியமாக இருங்கள் அல்லாஹ் பதிலளிக்கிறான் அல்லாஹ் விடை கொடுக்கிறான் அல்லா ரபுல் இசத் நபியவர்களை யாரெல்லாம் கேலி பண்ணி நோவினை செய்து ஒட்டகத்தின் குடலை நபியுடைய அந்த முதுகில் போட்டுவிட்டு கைத்தட்டி சிரித்த அந்த காட்சியை பார்த்த பாத்திமா ரவி அல்லாஹூ அண்ணா அவர்கள் தன்னுடைய பதினஞ்சு வயதில் துடித்து போனார்கள் அழுதார்கள் கண்ணீர் வடித்தார்கள் பாத்திமா பாத்திமா அழுக வேண்டாம் என்று ரசல் அலி அவர்கள் ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள் அதனால் கண்ணியமானவர்களே நாம் இந்த நாட்டில் வாழ்கிறோம் முஸ்லிம்களாக ஆயிர வருட வரலாறை பெற்றிருக்கிறோம் எங்களுடைய வரலாறு ஆயிர வருட வரலாறு நாம் ஒரு வரலாறு இல்லாத சமூகம் அல்ல நாம் மனிதர்கள் மலக்கும் அல்ல மிருகங்களும் அல்ல மனிதர்கள் என்ற அடிப்படையில் எமக்கு சில அடிப்படைகள் இருக்கிறது மனிதாபிமானம் மனித நேயம் படைத்தவர்கள் நாம் இஸ்லாம் நமக்கு மனிதர்களை விட மிருகங்களை கூட அதை அதற்குரிய சட்டங்களை பேணி நடக்குமாறு வலியுறுத்துகிறது ஒட்டகத்துடன் எப்படி நடக்க வேண்டும் ஆற்றுடன் எப்படி நடக்க வேண்டும் நாயுடன் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த மார்க்கம் தான் எங்களுடைய மார்க்கம் அதனால் கண்ணியமார்கள் நாம் இந்த அடிப்படைகளை புரிந்து நாம் வாழ வேண்டும் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் பல சோதனைகளை முகம் கொடுப்போம் சோதனைகள் வரும் தாத்தாரிகளும் சோதனை முகம் கொடுத்தார்கள் தாத்தாரிகளால் வர சோதனை முஸ்லிம்கள் அனுபவித்தார்கள் முஸ்லிம்களுக்கு அங்கு வைத்து முக்கத்தில் வந்த பயங்கரமான சோதனைகள் முஸ்லிம்களுக்கு நபி அவர்களுடைய மஃபாத்தில் வந்த சோதனைகள் உகதுடைய யுத்தத்தில் எழுபது சஹாபாக்களுடைய ஷஹாதத்துடைய சோதனைகள் யமாமாவுடைய யுத்தத்தில் ஏழ்நூறு காரிகளுடைய சோதனைகள் ஒன்று ரெண்டு அல்ல இருபது லட்சம் முஸ்லிம்கள் தாத்தாதிகளால் அளிக்கப்பட்டது ஒரு பயங்கரமான சோதனை சோதனைகளில் ஆகப்பெரிய சோதனை நபி அவர்கள் மக்கத்து மக்களுக்கு மலை மீது ஏறி நின்று நபி அவர்கள் உனையினுடைய யுத்தத்தில் அல்லா இங்கே இங்கு சொல்லக்கூடிய இது ஆஜவக்கும் கசரத்துக்கும் நீங்க உங்களுடைய உள்ளத்தில் வந்த மமதை அல்லாவுடைய கட்டளைகளில் உறுதி உறுதி இல்லாத ஒரு நிலைமை ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டாத அந்த அடிப்படை விசுவாசத்தின் பலகீனம் ஹராமான செயல்களில் அதில் ஊறி போயிருக்கும் அந்த கலாச்சாரம் மேலான சகோதரர்களே பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது ஈமான் பலகீனமாக கொண்டு போகும் அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யும் பொழுது அல்லாஹுடைய அந்த வாக்குறுதி இல்லாமல் ஆகிவிடும் அல்லாஹ் ரபுல் கழித்த வாக்குகளை அல்லாவிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு சிறுபான்மை நாடு என்பதை ஒரு நாளும் தடையாக இருக்க மாட்டார் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எமக்கு அல்லாவுடைய உதவி ரகமத்தாக மலை உம்மத்துக்கு ரகமத் என்றால் அந்த மலையுடைய எந்த துறையும் ரகமத்தாக இருக்குமே தவிர அதனுடைய ஆரம்பம் தான் ரகமத்தாக இருக்கும் இறுதி ரகமத் இல்லை என்பது அல்ல மேலான சகோதரர்களே சகாபாக்கள் எப்படி ரஹமத்தாக உலகத்துக்கு இருந்தார்களோ நாமும் உலகத்துக்கு ரஹமத்தாக ஆக முடியும் எப்பொழுது இந்த சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய நாம் இஸ்லாம் என்றால் என்னென்று நாம் அறிய வேண்டும் இஸ்லாம் என்றால் என்னென்று மற்றவர்களுக்கு அறிய வைக்க வேண்டும் நாம் இந்த நாட்டில் செய்த ஆகப்பெரிய தவறுகள் உண்டுதான் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு அறிய வைக்கவில்லை இஸ்லாம் உலகத்துக்கு அறிவு அறிவானதை அதை நுக்கூஸ்களால் அல்ல நுபூஸ்கள் என்று சொல்வார்கள் வெறுமனே வார்த்தைகளால் அல்ல செயல்களால் அல்ல மேலான சகோதரர்களே செயலும் மனிதனுடைய நடவடிக்கை மனிதன் சகவாக்கள் நடமாடும் பொழுது கூணும் இஸ்லனா எங்களை போன்று வாழுங்கள் என்று அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அவர்களுடைய இந்த அழைப்பு தான் மனித மனித ஜீவன்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது சகாவாக்கள் நபையவர்களை கண்டார்கள் அந்த சகாவாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படிப்பட்டவர்கள் நபையவர்களை சந்தித்திருக்கிறார்கள் உகதுடைய போர்களத்தில் அபு சுஃபியான் விரோதியாக வருகிறார் உகதுடைய போர்க்களத்தில் இந்து உத்வா அவர்கள் கவிப்பாடுகிறார்கள் நபியவர்களுக்கு விரோதமாக என்ற இந்த கவிகளை பாடி உற்சாகப்படுத்தி போங்க முன்னேறி போங்க கோழைகளாக வராதிங்க நீங்க போர் வீரர்களாக வாருங்க நீங்க திரும்பி வந்தீங்கன்னா வெற்றி பெற்று நான் உங்களை வரவேற்போம் இல்லை என்றால் உங்களுடைய முகத்தை பார்க்க மாட்டோம் என்று உற்சாகப்படுத்தினார்கள் இந்த அபு சுஃபியானையும் இந்த இந்து வித்து உத்வாவையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு பேருடைய மகள் உம்மு ஹபீபா இந்த உம்மு ஹபீபா நபியுடைய மனைவி ஆனால் தகப்பனும் தாயும் இஸ்லாமிய விரோதிகள் அல்லாஹுடைய தூதருடைய அணுகுமுறை இவர்கள் சஹாபிகளாக மாறுகிறார்கள் அபு சுஃபியான் ஒரு சஹாபி ஹிந்துவின் உத்வா ரவி அல்லாஹோ அன்ஹா பாராட்டுக்குரிய பெண்ணாக மாறுகிறார் கண்ணியமானவர்களே ரசூசல்லாஹலை அவர்களுடைய மருமகன் அபுல் ஆஸ் அபுல் ஆஸ் என்பவர் அவர் பதிலுடைய யுத்தத்தில் கைதியாக பிடிப்படுகிறார் ஜெயினம் நபியுடைய மகள் ருக்கையா உம்முகுல் பாத்திமா இந்த மூணு பேரும் நபியுடைய மகளை போன்றே ஜெயினவை முடித்தவர் அபுல் ஆஸ் பதிலுடைய யுத்தத்தில் கைதியாக வருகிறார் நபி அவர்களுக்கு மிக கவலையாக இருந்தது என்னுடைய மருமகனும் என்னை எதிர்த்து வந்திருக்கிறார் என்னுடைய மகளோ மக்கத்தில் இருக்க என்னுடைய மருமகன் என்னை எதிர்த்து வர நபி அவர்கள் அங்கு சிறை கைதிகளாக பிடித்தவர்களின் அபுல் ஆசும் பிடிபடுகிறார் நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம் பிற்காலத்தில் அபுல் ஆசை நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மருமக்களில் சிறந்த மருமகன் என்பதாக பாராட்டியிருக்கிறார் அவர் ஒரு சகாபியாக மாறுகிறார் கனியமான சகோதரர்களை பெரியார்களே எப்படிப்பட்ட விரோதிகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் நலவும் தீவையும் சரிசமமாக மாட்டார் நலவுக்கு பதில் நலவுதான் தீவைக்கும் பதில் நலவாகத்தான் இருக்க வேண்டும் மேலான சகோதரர்களை இந்த நாட்டில் குறிப்பாக வாழக்கூடிய நாம் நல்ல மக்கள் இந்த மக்கள் இவர்கள் எங்களை புரியவில்லை எங்களை புரிந்தார்கள் என்றால் எங்களுடைய ஒரு சிலருடைய நல்ல பண்புகளை கண்டார்கள் எங்களுடைய அதிகமானவர்களுடைய தவறுகளையும் எங்களுடைய இஸ்லாம் சொல்வதற்கு மாற்றமான செயல்களையும் கண்டு அவர்கள் பயந்து விட்டார்கள் இந்த பயத்தை போக்க இந்த அச்சத்தை நீக்க இவர்கள் மனித புனிதர்கள் என்று எங்களை சொல்ல வைக்க புத்தகம் அல்ல வீடியோ அல்ல சீடி அல்ல பயான் அல்ல எங்களுடைய வாழ்க்கை தான் நாம் வாழும் வாழ்க்கை எங்களுடைய அது மஸ்ஜிதுக்குள்ளே எங்களுடைய ஜகாத் முஸ்லிம்களுக்கு எங்களுடைய ஹஜ் காபத்துள்ளாவில் எங்களுடைய தொழுகை எங்களுக்குள்ள எங்களுடைய எல்லாவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் எது கொடுக்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய ஃப்ராடா எங்களுடைய அந்த டெக்ஸுடைய அநியாயங்களா எங்களுடைய எது அவர்களுக்கு போகிறது மேலான சோதர்களே எங்களுடைய ஹீரோயினுடைய கடத்தலா எங்களுடைய தவறான அணுகுமுறைகளா எங்களுடைய வட்டியுடைய வங்கில் எடுத்த லோனை நாம் செய்வதா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டால் அதுல முப்பது பேர் இருக்கிறா பதினாறு பேர் முஸ்லிம்களாக சிறையுடைய எண்ணிக்கை பார்த்தா முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் மதுபாலத்தின் பழக்கம் உண்டா முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் செய்யும் கட்டளைகளை செய்து கொண்டே முஸ்லிம்கள் என்ற வெறுமனே வார்த்தையுடன் இஸ்லாத்தை இந்த மக்கள் ஒரு நாளும் புரிய மாட்டார்கள் மேலான சோதர்களே அதனால் ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்லா அல்லா அன்றி அல்லாவை நாடுவிட்டு மற்ற நேரத்தில் மனவீச்சையின்படி வாழக்கூடியவர்களை தான் குரான் சுரத்தில் அந்நாமில் எச்சரிக்கை செய்கிறது அவர்களுடைய உள்ளம் கடுமையால் உள்ளம் என்பதாக அல்லா தலா எச்சரிக்கை செய்கிறார் அதனால் குரான் எல்லா வகையான மக்களையும் பற்றி பயன் செய்திருக்கிறது அவர்கள் யூதர்களுடன் கடுமையான யூதர்களுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்துல்லா சலாம் சுஹான் அல்லா யூதர்களில் எப்படிப்பட்டவர் என்று அந்த யூதர்களிடத்தில் கேட்கும் பொழுதை யூதர் பாராட்டுகிறார்கள் அப்துல்லா சலாமை பற்றி எங்களிலாக சிறந்தவர் அந்த அப்துல்லா சலாம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபி அவருடைய கம்சையால் பிடித்து இழுத்து நபியை நோவித்து ஏசி திட்டின அந்த யூதன் யூத பெரும் ஆளும் அவர் நபியுடைய அந்த அஹ்லா கெட்டவர் கெட்டத்தனத்துடன் நடக்கும் பொழுது மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த முகம்மது காட்டிவிட்டார் நான் இவருடைய பண்பை முன்னே வேதத்தில் படித்திருக்கிறேன் முன்னே வேதத்தில் படித்த அந்த முகம்மது தான் இது என்று களிமா சொல்லி யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தமிமுத்தாரி ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் அவர் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இஸ்லாத்துக்கு நோவினை செய்யாமல் அபு தாலிபுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல சேவைகள் இருக்கிறது நாட்டு பற்றுடன் வாழ வேண்டும் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் இஸ்லாம் மனிதன் என்ற தூதை மக்களுக்கு அறிமுகம் செய்ய சொல்கிறதை அதை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் இஸ்லாம் மனிதர் என்ற அடிப்படையில் யூனிட்டி வித் இன் டைவர்சிட்டி வேற்றுமைக்கு மத்தியில் என்னென்ன வழியில் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்ற அந்த அடிப்படையில் குஃபருக்கு நாம் உதவி செய்ய மாட்டோம் சிலையை கட்டி கொடுக்க மாட்டோம் ஆனால் ஒரு பன் இருக்கக்கூடிய ஒரு ஆமதருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க தகம் பாசலைக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுக்க அவர்களுக்கு ஏதோ உதவி செய்ய எங்களோட மார்க்கம் ஒரு நாளும் தடுக்க மாட்டாது கண்ணியமானவர்களே நாம் இந்த அடிப்படைகளை புரிய வேண்டும் எங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அப்புறப்படுத்துவதே எங்களுடைய பேச்சல்ல எங்களுடைய அழகான ஆடைகள் அல்ல எங்களுடைய நறுமணம் அல்ல எங்களுடைய கவரக்கூடிய வார்த்தைகள் அல்ல எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் இதுதான் ரசூசல்லாஹ் அலி வசலம் அவருடைய வாழ்க்கையாக அமைந்ததை அதை தான் நாங்களும் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னதை சுயசைடு என்பதை ஆண் சொல்லக்கூடிய சுயசைடு பலதும் இருக்குது தற்கொலை என்பதை தற்கொலையில கொள்ளாத தற்கொலை தான் மார்க்கத்தில் மற்றவங்க இருக்கிறாங்க அவங்க செய்யட்டும் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் என்பதை இஸ்லாம் அனுமதிக்க கூடியது அல்ல இஸ்லாம் இதை சகவாக்களுக்கு சுயசைடு என்று ஒப்பிட்டிருக்கிறது அதனால் ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் மட்டும் இஸ்லாம் என்று பேசிக் கொள்வதே அதை செயலில் கொண்டு வரதே நோம் பிடிக்கிறது அல்லாக்கிட்ட மன்றாடுறது அதுக்கு பிறகு தன்னுடைய மன படி வாழ்வது அது இஸ்லாம் அல்ல மேலான சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாவுடன் திரும்பி கையேந்தி மன்றாடி ஒரு சிறந்த முஸ்லீமாக எங்களுடைய ஹலால் ஹராம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெரிய வைக்கவில்லை அவர்களுக்கு ஹலாம் ஹலாலை தெரிய வைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது புரிய கஷ்டப்படுகிறார்கள் எங்களோட ஹலால் ஹராம் என்பதை அது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது ஒரு ஒரு வாட்ச் இருக்குது அந்த வச்சில கோல்டுடைய ஒரு குவான்டிட்டி அதை அதை அதை அதை நீங்க உருக்கி எடுக்கலும் என்று சொன்னா அந்த அளவு கோல்டு உள்ள ஒரு வச்ச அணிவது ஹராமாக இருக்கும் அது ஒயிட் கோல்டாக இருக்கலாம் அது அது கோல்டாக இருக்கலாம் மேலான சகோதரர்களே பட்டாடை அணிவது ஒரு முஸ்லீமுக்கு ஹராமாக இருக்கும் மேலான சகோதரர்களே முஸ்லீம் ஒரு ஒரு இன்டர்நெட்டை தவறாக யூஸ் பண்றது ஹராமாக இருக்கும் ஹராம் என்பது சாப்பாடோட மட்டுமல்ல ஒரு முஸ்லீமுடைய நடை நீ பெருமை அடித்துக் கொண்டு பூமியில நடக்காது என்று குரான் எச்சரிக்கை செய்கிறது வாகனத்துல போறது தவறல்ல தனக்கு இருக்கும் வாகனத்தை மமதையாக பாவிப்பதை குதிரையில போறவனுக்கு நபி அவர் நரகம் என்று சொன்னார்கள் குதிரையில போறவனுக்கு ஏன் நரகம் சொன்னார்கள் அவனுடைய மமதை அவனை குதிரையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதே நேரத்தில் அந்த குதிரையை கழித்த மனம் அதையும் அல்லாஹ் தராசில நாளைக்கு போட்டு நிறுப்பான் அவனுடைய பண்பும் பணிவும் அல்லாஹுடைய நெருங்கிய தொடர்பும் நாளை கிராமத்தில் அவன் சொர்க்கத்துக்கு போய் சேர்க்கும் சொன்னான் புகாரியுடைய ஹதீசில் அவனுக்கு நன்மை இந்த குதிரை அவனுக்கு அழிவு இந்த குதிரை என்று சொன்னார்கள் அதனால் வாகனத்துல போறது தவறல்ல வாகனத்துல போகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய எண்ணம் இந்த ஹலால ஹராம் என்று பார்க்கப்படும் ஹலால் ஹரான் என்பதை அது வெறுமனே தொழுகையில மட்டுமல்ல மேலான சகோதரர்களே ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டும் அதுதான் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது வாருங்கள் ஒன்று சேர்வோம் அல்லாவுடைய வீணை எங்களுடைய வாழ்க்கையில் எடுப்போம் தௌபா செய்வோம் நடந்தவைகளை காத்திருக்கிறான் அந்த அல்லாஹ் கண்ணீர் வடிக்க அடியார்கள் காத்திருக்கும் பொழுது தட்டும் கதவை திறக்கும் அல்லா அல்லாவிடத்தில் ஒரு சத்து கண்ணீருக்கு ஏராளமான ரகமத்துடைய கதவுகள் திறக்க காத்திருக்கிறதே ரஜவுடைய புரை பார்க்கும் நாள் இன்றைய நாள் ஜுமாத சாணி இருபத்தி ஒன்பதாவது துறை என்றே நாளைக்கு ரஜபுடைய முதலாவதாக இருக்கலாம் அல்லது நாலண்டுக்கு ரஜவாக இருக்கலாம் அல்லாஹும் ரமதான் என்ற அந்த ரஜவையும் சாபானையும் ரமதானையும் எதிர்பார்த்த மூணு மாதங்கள் வரப்போகிறது மேலான சகோதரர்களே ஆயத்தமாகவும் இன்றைய அல்லாவிடத்தில் மீள்வோம் தௌவா செய்வோம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த மக்களுடன் இறக்கப்படுறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன் அவர்கள் இதரத் சென்று போகக்கூடிய நேரத்தில் ஒரு இந்த பாதையில கூட்டிட்டு போகவா அல்லது அந்த பாதையில கூட்டிட்டு போகவா என்று நபியவர்களிடத்தில் கேட்ட நேரம் நபிசல்லாஹுலே செல்லம் அவர்களை வழிகாட்டிய அந்த காபிர் அப்துல்லா உரைக்கு அந்த இக்கட்டான நேரத்திலையும் நபி அவர்கள் ஒரு காபிரை பயன்படுத்தியிருக்கிறார்கள் சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு காபிர்களோடு சேர்ந்து முஸ்லிம் அல்லாதவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் பல இடத்தில் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள் எந்த இடத்துல தேவை எந்த இடத்துல தேவை இல்லை என்றதை விருபரமாக உலமாக்கிற இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மேலான சகோதரர்களை அவர் சொல்கிறார் யார சொல்லலாம் ஏ நபியே உங்களுக்கு நான் எந்த பாதையில கூட்டிட்டு போகலாம் இந்த பாதை இதுல கல்ல கோஷ்டி வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் இந்த பாதை இது பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு போக முடியும் எந்த பாதையில கூட்டிட்டு போக என்று கேட்ட நேரம் அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த கெட்டவர்கள் இருக்கிற பாதையில கூட்டிட்டு போங்க கெட்டவர்கள் இருக்கிற பாதையில கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன உடனே ரெண்டு திருடர்கள் வருகிறார்கள் நபி அவர்களை சந்திக்கிறார்கள் மண் அந்துமா நீங்க இருவரும் யார் அவர்கள் சொல்கிறார்கள் நஹ்னு நான் நாங்கள் மிக இழிவாக தாழ்ந்த மிக மோசமான மக்கள் நபியவர்கள வாழ்க்கையில வார்த்தையிலிருந்து வெளியானதே லா பல் அந்தும் முக்கரமான் நீங்கள் இருவரும் சங்கையானவர்கள் அஸ்லமா அந்த இருவரும் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கண்ணியமானவர்களே எங்களுடைய தீ நமக்கு சொல்கிறது கெட்டவர்களுடன் பழகி அவர்களை நல்லவர்களாக மாற்றோணுமே தவிர நாங்கள் கெட்டவர்களாக மாறி நல்லவர்களையும் கெடுத்திடக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தரும் பாடம் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவருடைய உள்ளத்திலிருந்த குமரன் அல்லக்கு பாகு நஸ்தக்கு அல்லாய குனுமினேன் இவர்கள் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள போறீர்களா என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து குரான்ல கேட்கிறான் எங்கட உள்ளத்திலையும் நாம் யாழ்லா இந்த நாட்டில் ஆயிரம் வருஷமாக வாழ்ந்த எங்கட முன்னோர்கள் சில நல்லதுகளை செஞ்சுட்டு போனாங்க நான் இந்த காலத்தில் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தும் எங்களுக்கு சில நல்லதுகளை செய்ய முடியல ஒரு சிலதை கொண்ட பாக்கியத்தை கொண்டு செஞ்சிருக்கிறோம் ஒரு சிலதை செய்ய தவறிருக்கிறோம் செஞ்சதுக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறோம் செய்யாததுக்கு உன்னிடத்துல தோபா செய்கிறோம் அதுல ஒன்றுதான் எங்களுடைய இஸ்லாம் என்ன எங்களோட ஹலால் என்ன எங்களோட ஹராம் என்ன எங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை என்றா என்ன எங்களோட வியாபாரம் என்றால் என்ன எங்களோட கொடுக்கல் வாங்கல் என்ன எங்களோட திருமணம் என்றா எவ்வளவு சிம்பிளானது இதை நாங்கள் அறிமுகம் செய்ய தவறிட்டோம் செயலாக யாழ்லா இதை நாம் எங்கிலிருந்து உறுதி கொள்கிறோம் வரப்போகிறது ரஜம் வரப்போகிறது ஷாபான் வரப்போகிறது ரமதான் அந்த ரமதான் வரைக்கும் நாம் எங்களுடைய மௌத்து வரைக்கும் எங்களுடைய வீருள்ள முஸ்லிம்களாக வாழ வல்ல அல்லா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வாராக யாரா எங்களை மன்னிப்பாயாக யாரா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவாயாக உண்மையான தௌபாவை எமக்கு நசிவாக்குவாயாக ஆகரத்துடைய சிந்தனை எமக்கு தருவாயாக இறுதி நபித்துவத்தின் அந்த நபித்துவத்தை ஏற்று வாழ கிருவை செய்வாயாக யாரா ஏகத்துவத்துடன் வாழ்ந்து மரணிக்க கிருவை செய்வாயாக இறுதி நேரத்தில் ஷகாதத்து கலிமாவை எமக்கு நசிவாக்குவாயாக யாரா இந்த நாட்டு உலக நாட்டு முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயாக உலக நாடு முஸ்லிம்கள் இருக்கும் சோதனைகளை அப்புறப்படுத்துவாயாக யாரா தைரியமாகவும் கண்ணியமாக வாழ செய்வாயாக இந்த நாட்டு உலகத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்துவாயாக முஸ்லிம்களுக்கு எந்த வகையான ஆபத்தும் வராமல் பாதுகாப்பாயாக நாட்டுடைய முப்பது வருட யுத்தத்தில் நாங்களும் பங்காளிகளாக இருந்திருக்கிறோம் யாழ்லா இந்த நாட்டில் மக்கள் பல சோதனைகளை அனுபவித்திருக்கிறோம் யாழ்லா எமக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவாயாக நான் நம்முடைய தீனில் உறுதியாக இருந்து இறுதி வரைக்கும் இஸ்தகாமத்தோடு இருந்து மரணிக்க கிருவை செய்வாயாக வாகர்தவான் அஹமதுல்லாஹ் For more lectures, visit slhub.com.